திரும்ப திரும்ப சொல்லி அவர் கேட்காத போது எனக்கும் கோபம் வந்துட்டு என்னைக்கு சண்டேன்னு சொல்லுங்க வந்துடுவேன்னு சொல்லிவிட்டேன் அவன் இந்த தினம் இந்த இடத்துலன்னு சொல்லிவிடுங்க வந்துடுவேன்னு சொல்லிவிட்டேன் நானும் கடுமையா அப்போ சொல்ற போது மட்டும் ஒண்ணு சொன்னேன் நான் இப்பவும் சாஸ்திரத்துக்கு விரோதமா அவன் கிட்ட வரல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு குரு அம்பாவத்தடைஞ்சாரே அப்போ அவரை தியாகம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு மருத்தே நமஹா புத்தே கீதஸ்லோகோ மகாத்மனா குரோரப்பியவலிப்தஸ்ய कार्याकार्यमजानतः उत्पथम् प्रतिपन्नस्य பரித்தியாகோ விஜீயத்தே எல்லாம் மூடி போட்டாரையானா குரு அவரை தியாகம் பண்ணி விடலாம்னு சாஸ்திரம் சொல்லி ஒரு வரி சாஸ்திரத்தையும் எடுத்து வச்சிருந்தார் பீஷ்மர் அவன் ஏதாவது ஒரு காரியம் சாஸ்திரத்தையும் எடுத்து காட்டுவான் கீதை வாசிக்கிறீங்களே நீங்க சாஸ்திரத்தை விட்டுப்பீங்களேன்னு கேட்டா கீதை தான் விட சொல்லியிருக்கேன் என்ன விட சொல்லியிருக்கேன்னா சர்வசன்மான் பரிப்பிச்சு சொல்லியிருக்கேன் அப்புறம் அதுக்கு அடுத்த வரையும் சொல்ல மாட்டானே சர்வசன்மான் பரிச்சேங்கிற ஒரு ஒரு பாதத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நான் விட்டேன்னு சொல்லுவான் அது மாதிரி ஒருத்தர் மருத்துவர் சொல்லியிருக்காரா ஒருத்தர் உற்ப गुरोरप्यवलिप्तस्य कार्याकार्यमजानतः उत्पथम् प्रतिपन्नस्य परित्यागो विधीयते கத்தசே ராம பரிவத்சரே சொன்னாராம் பீஷ்மர் துரியோகன் கிட்ட சொல்றார் பரசுராமரை பார்த்து சொன்னாராம் பீஷ்மர் பரசுராமன் மிஞ்சி மூணு வேலு இருபத்தோரு தடவை உலகத்துல கத்திரியாள் இல்லாம பண்ணிருக்கார் கத்திரியாளே இனிமே உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு அப்படி அழிச்சு பரம துவேஷத்துல ஆரம்பிச்சார் கார்த்தவீதியார்ஜுனன் நாள்ல பிரம்மத்வேஷம் வந்தது அப்ப இவர் ஆரம்பிச்சார் உதித்து உதித்து ஆரம்பிச்சு கத்திரிய ஜாத்தியே இல்லாம பண்ணிவிட்டார் அழிஞ்சு போயிட்டு பரசுராமனாலே ரொம்ப பேரில் அழிச்சு தள்ளிவிட்டார் இவர் அதை அடிக்கடி இவருக்கு இவர் இடத்துல சொல்லியிருக்காரா பரசுராமர் பீஷ்மர் இடத்துல பீஷ்மா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா இருபத்தோரு தடவை கத்திரியனை இல்லாம கத்திரியான் தகரன்னா கத்திரியான அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே தோக்கி தர்ப்பணம் பண்ணிருக்கேன் நான் சொல்லியிருக்காங்க அதை பீஷ்மர் அப்போல்லாம் பதில் சொல்லலையா இவர் அவர்கிட்ட படிக்கிற சமயத்துல அடிக்கடி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் பதில் அப்போ சொல்லப்படாதுன்னு நினைச்சேன் இன்னைக்கு சொல்லி போடுறேன் பீஷ்மர் எச்சாபி கத்தசே ராமா निर्जिताक्षत्रियालोके பலமுறை சொல்லியிருக்கேள் நீங்கள் சத்திரியாளனால் அழிச்சு விட்டேனாக்கம் ஜெயிச்சு விட்டேனாக்கம் ரொம்ப தடவை சொல்லியிருக்கேள் அதுக்கு பதில் இன்னைக்கு சொல்றேன் நாராம் பீஷ்மர் என்ன பதில் அன்னைக்கு பீஷ்மன் பிறக்கலேங்கிறது உமக்கு ஞாபகம் இருக்கட்டும் பரசுராமரை பார்த்து காலையில ஏழு மணிக்கு யுத்தம் சொல்லிவிட்டாளா குருக்ஷேத்திரத்துல ஒரே ஏரியா ஈஸ்வரன் அந்த டயத்துக்கு வந்துட்டார் யுத்தத்துக்கு ஆகாசத்துல தேவதைகள் மகாராஜ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காளாம் பீஷ்ம பரசுராம யுத்தம்னு அவன் பீஷ்ம பரசுராம யுத்தம்னா ரொம்ப ஆச்சரியமான யுத்தம் அவன் வெறும் சின்ன யுத்தம் இல்லை பெரிய யுத்தம் அபஷ்யந்தரணே ரணம் ரணம் திவ்யம் ஆகாசத்துல இந்திராதி தேவர்கள் எல்லாம் பிரம்ம ரிஷிகள் ராஜ ரிஷிகள் எல்லாம் வந்து பார்த்தாளாம் இந்த திவ்யமான யுத்தத்தை பரசுராமரும் பீஷ்மரும் போடும் சண்டையை ततो दिव्यानि ततो दिव्यानि माल्यानि ஆகாசத்திலிருந்து பீஷ்மர் பேர சில பேர்கள் புஷ்பங்கள் பரசுராமர் பேர சில பேர்கள் புஷ்பங்கள் பிரமாதமா குட்டிக்கிறார் ஆச்சரியமாக புஷ்பவர்ஷமாம் ராதுராகம் பீஷ்மன் கவச்சம் கோஷங்கள்லாம் போட்டு தேர்ல வந்தார் ஒரே பூமாரியா புயிரால் தேவர்கள் இவர் கீழே இருக்கார் இவர் மாட்டுக்கு காயத்தி ஜபம் இருக்கார் கையில் ஒரு குஷ பவித்திரத்தை போட்டுக்கொண்டு பரசுராமர் உடனே இவர் என்ன பண்ணினார் பரசுராமரை கூப்பிட்டு சொன்னார் கவச்சங்கள்லாம் கழட்டி விட்டு இல்ல கீழே வச்சுட்டு கீழே இறங்கி போனார் இங்கிருந்து ஈஸ்வர் பரசுராமரத்துல போய் சொன்னாராம் பூமிஷ்டம் யோத்தும் பவந்தம் ரதமவந்தம் பிராமணால் குரு நீங்க கீழே இருந்து நான் மேலே இருந்து உங்களோட சண்டை போட மாட்டேன் ஆரோ ஆரோஹ சந்தனம் கவச்சஞ்சமாஜி காட்டாராம் பீஷ்மர் நீங்கள் திவ்யமான ரகத்தில் இருக்கணும் கவச்சம் போட்டுக்கணும் அப்படி இல்லாத போனவங்களோட நான் சண்டை போட மாட்டேன் தர்மம் இல்லை தேவில்லை நான் நான் தரேன் கவச்சம் வேண்டுமானால் நான் தரேன் என்று சொன்னாராம் பீஷ்மர் பரசுராமனை பார்த்து மகாத்மாவான பீஷ்மர் இப்படி சொன்ன உடனே எனக்கு தேர் இல்ல நீ வந்து தேர் பண்ணி வச்சிருக்கேன் மரத்தினால தரேன் நான் சொல்றேன் எனக்கு எது தேர் தெரியுமா பீஷ்மான்னார் அது தெரியலையே நீ ஒன்னையும் காணுமேன்னார் இல்ல இருக்குன்னார் என்ன ரதோ மே மேதினி பீஷ்ம ஆஹாவேதா சதஸ்வவதி सूतश्च मातरि மாதரிஷ்வா வை கவசம் வேதமாதரः எனக்கு நாலு வேதங்களும் நாலு குதிரைகள் நாராம் எனக்கு சாரதி வாயு பகவானாக்கம் கவசம் எனக்கு காயத்ரி ஆக்கம் கவசம் நாளாம் கவசம் வேதம வேத காயத்ரி மந்திரத்தை நம்ம பையன் எல்லாம் விட்டுன்னு வரானோ இந்த காயத்ரி அவருக்கு கவசமா காப்பாத்துறதுக்கு கவச்சம் வேதமாதராஹ காயத்ரியா பரவ மந்திரா நமாசு தெய்வத்தம் பரம் நாய் காயத்ரிக்கு மேல மந்திரமும் இல்லையா அம்மாவுக்கு மேல தெய்வமும் இல்லையா तथो मे ரகோ மே மேதினி பீஷ்ம சதஸ்வதி சூதஷ்ட மாதரிஷ்வா வை கவச்சம் வேதமாதரா இப்படி சொல்லிவிட்டு பீஷ்மர் பரசுராமர் இப்படி சொன்னார் பீஷ்மரை பார்த்து பக்கத்துல இருந்த வில்ல எடுத்து அது அம்புகளை துடுத்து ஒரு திற மாதிரி பண்ணி தன்னை மறைச்சுக்கின்றாள் என்னமோ மறைச்சுக்கிறாரேன்னு பார்த்து மறுபடியும் அந்த பானங்களை சுருக்கிக்கின்றார் பரசுராமன் சுருக்கின்றா பூமி தேவி தேரா வந்து நிற்கிறாள் நாலு வேதங்களும் குதிரைகள் வாயு பகவான் சாரத்தியம் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி மூன்று தேவத்தையும் மார்ல கவசமா வந்து உட்கார்ந்துருக்காள் பரசுராமனுடைய மார்பிலே தத்தோபஷ்யம் ஜாமதக்ரியம் என்ன பண்ணுவீங்க தத்தோபஷ்யம் ஜாமதக்ரியம் ரதமத்தியம் தேருக்கு நடு உட்காந்துருக்காராம் பரசுராமர் பீஷ்மர் சொல்றார் பார்த்தேன் ஸ்ரீமதி அத்புதோபதர்ஷே சாமான்யமான தேரில்லேது தச்சம்மணின தேரில்லேது அத்புதோபமதர்ஷனே சர்வாயுத ஸ்ரீமதி அப்படியே மகாலட்சுமி நர்த்தனம் பண்றாள் அந்த தேர்ல சர்வாயுதங்களும் அப்படி பேர் போட்டு வச்சிருக்கா அற்புதோபம தரிசனே ஆச்சரியமா இருந்து இந்த தேரை கண்டேன் அப்படி பூமி தேவியே தேரா வந்து வருஷம் அவருக்கு காத்துக்கிட்டு இருந்தாளா சர்வாயுதவரோபே ஸ்ரீமதி அற்புதோபம தர்ஷனே சமாதித்யமிவோத்யந்தம் அநாதிருஷ்யம் மகாபலம் மகாபலம் ஒருவரும் முதிர்க்க முடியாத அவரை சூரியோதயமானா போல இருந்தாராம் பரசுராமர் க்ஷத்ரியாந்தகரம் ராமம் ஏகமேக சமாதனம் க்ஷத்ரியாளை அழித்தவன் நேரழிச்ச பிரபு அப்படிப்பட்ட ஒரு பிரபுவை ஒத்தனா இருக்கிறவன் உலகத்தில் நான் உண்டிதான் பீஷ்மர் உடனே என்ன பண்ணினேன் தெரியுமா தத்தோஹம் பாணபாத்தேஷு கொஞ்சம் கிட்ட தேர கொண்டு போனாரா அவர் தேரும் கிட்டக்கே இக்கட கிட்ட கொண்டு போய் தேர கீழ் இறங்கி ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழ் இறங்கி விட்டு கவச்சத்தை கட்டி விட்டு தேர்ல போய் ஏறி அவர் காலை போய் பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி பரசுராமரே அபிவாத்தியம் நமஸ்காரம் பண்ணி கால போய் பிடிச்சிருந்து அவரை பார்த்து கெஞ்சி காட்டேன் யோச்சேத்வயாரணே ராம சதிருஷேனாதிகேனவா உங்களோட கூட சண்டை போடுறேன் நான் நீங்க எனக்கு சமானமோ எனக்கு அதிகமோ அதை நான் சொல்ல தயாரா இல்லை சொல்றேன் சதிருஷேன அதிகேனவா எனக்கு சமானமாய் நீங்கள் இருக்கலாம் அல்லது எனக்கு மேலே நீங்க இருக்கலாம் நமஸ்காரம் பண்ணி உங்களோட சண்டை போடுறேன் நீங்க அனுகிரகம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணணும் நாளாம் அவர் ஆசீர்வாதம் பண்ணலே பரசுராமர் நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் தலையை தூக்குவேன்னாராம் பீஷ்மர் என்ன ஆசீர்வாதம் பண்ணம் நாளாம் ஜயமாஷாஸ்வமே விபோ இப்ப நடக்கிற யுத்தத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கணும் உங்க வாக்குனால ஆசீர்வாதம் தூரம் பண்ணணும்னாலாம் உடனே பார்த்தார் பரசுராமர் அவர் அகடா இருந்தா பண்ணிவிட்டு வரல உடனே பரசுராமர் பார்த்தார் ரொம்ப நல்லா இருக்கே நாம் பண்ணுவேன் ஆசீர்வாதம் தேவம் இப்படி வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காத பட்சத்தில் உன் ரெண்டு கையிலையும் பார்ஷுவாயு வந்து பிடிச்சிக்க முடியாதான் பண்ணிருப்பேன் அவன் சபேயம்ங்கிறார் சபிச்சிருப்பேன் ஒன்னா வில்லே தூக்க முடியாம பண்ணிவிடுவேன் அந்த சக்தி எனக்கு உண்டு ஆனா நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன கபட்டமா இந்த யுத்தத்துல எனக்கு ஜெயம் வேணும்னு கேக்குறியே ஆசீர்வாதம் நான் பண்ண மாட்டேன்னாராம் ஏன் நாள் அந்த ஆசீர்வாதம் பண்ணினா என்ன தோத்து படம் நான் ஆசீர்வாதம் பண்ணிண்டா போலாகும் அகம் ஸ்தித உன்னை ஜெயிக்க நான் வந்து நிற்கிறேன் சரி இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல நீ இப்படி காட்டானா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் அப்ப பீஷ்மர் சொன்னாரா நீங்க எனக்கு ஜெயம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம் நமஸ்காரம் பண்ணியவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ண முடியும் விபரீதமா பண்ணக்கூடாது நமஸ்கரிச்சவனே நீ கட்டு போடுவே நமஸ்காரம் பண்ணவன் சொல்லக்கூடாது சொன்னா என்னன்னா இவனெல்லாம் கட்டு போடுவன் அவன் சுத்திர கர்மா பண்றது மாதிரி தான் இந்த சுத்திரமான கோவில் செலவு பண்ணிவிடுவான் பண்ணினா அது என்ன ஆகும் அது அவளை போய் கொண்டுட்டு உடனே இவா குடும்பத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடும் எந்த குடும்பம் படித்தோ அந்த குடும்பத்தை உடனே அப்புறம் வந்து அழிக்க ஆரம்பிச்சு விடணும் இவாத்துல எப்படி நடந்தோ அது மாதிரி அவாத்துல ஆரம்பிச்சுடும் அதனால மகங்கள்லாம் அந்த காரியத்துக்கெல்லாம் போறதே இல்லை இந்த சுத்திரமான மந்திரங்களை ஜபிக்கிறது இல்லை பிரத்தியாருக்கு ஹிம்சையை கொடுக்கக்கூடிய கர்மாக்களை பண்றது இல்லை ஹோம் ஜபங்களை பண்றது இல்லை அது பண்ணினா என்ன ஆகும் தெரியுமோ சந்தோஷமா இருக்கா அவளுக்கு கஷ்டம் வரும்போது அதே கஷ்டம் உடனே இவாத்துக்கு வந்து உண்மை மூணு நாலு வருஷம் ஆன உடனே அவன் அங்க ஆன உடனே இஞ்சாயிடும்னே அப்போ பின் ஆசீர்வாதம் பண்ணித்தானே ஆகணும் எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்றேன் பரசுராமன் என்னன்னா உன் தர்மத்தை நம்பி நான் குருன்னு சொல்லி என்னை வந்து இந்த பெரிய ஆபத் காலத்திலையும் யுத்த காலத்திலையும் நமஸ்காரம் பண்ணதுனால நமஸ்காரம் பண்ணி தேவர்களுக்கு மேல் வேத வித்துக்களுக்கும் ஞானிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணினேன் ब्राह्मणेभ्यो विशेषतः तमहम् स्मयन्निवरणमहम् स्मयन्निवरणे प्रत्यभाषम् प्रत्यभाषम् व्यवस्थिताम् व्यवस्थितम् एते वेदाश्वरीरः எனக்கு அம்பாள் உண்டாயிடுச்சுங்கிற நான் சத்திரியன் நல்ல பால்யம் அவர் கழவர் ஆகினால் நான் அப்ப உடனே என்ன பண்ணினேன் ஒன்னு சொல்றேன் ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கிற போது பீஷ்மர் என்ன ஒரு பேர் வழி உங்க சரீரத்தில் இருக்காள் அவளை நான் அடிக்கல அடிக்கிறது முழுக்க வேற இன்னும் தர இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா என்ன மூணு எங்கிட்ட இருக்கு எனக்கே தெரியலையே என்ன பிராமண்யம் எச்சதே மகத்தப்தம் நேபிய பிரஹராமியம் நாலு வேதம் அத்தியனம் பண்ணின பிராமணன் நீர் அவன் வெறும் பிராமணன் இல்லை அவன் முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய பூனலை போட்டுண்டவர் இல்லைன்னு உத்தம வேதம் இருக்கு அந்த வேதங்கள் உங்க சரீரத்துல இருக்கு பிராமணியம் பிராமணியம் மனசுல இருக்கு மகத்தான பிராமணியம் இருக்கு சுத்தமான பிராமணியம் நிர்புஷ்டமான பிராமணியம் இருக்கு பிராமண தர்மம் அபாரமான தபச பண்ணி குவிச்சு வச்சிருக்கு இந்த மூணு முகட்டே இருக்கு அந்த மூணையும் நான் அடிக்கலே அதுக்கு இப்போ நமஸ்காரம் பண்றேன் இப்ப அடிக்க போறது எதுக்கு தெரியுமா வில்லு எடுத்ததுக்காக அடிக்க போறேன் நாராம் ஏ தே வேதாஹரீரஸ்தாஹ்மண்யம் யச்சதே மகதி தபச்சதே மகத்தப்தம் നേഭ്യ പ്രഹരാമ്യഹം പ്രഹരേ ക്ഷത്രധർമ്മ പ്രഹരേ ക്ഷത്രധർമ്മസ്യ ക്ഷത്രിയனுடைய தர்மத்தை இப்ப நீர் அவலம்பிச்சிருக்கீரே அதுக்கு அடிக்க போறேன் ராமத்வம் சமாஸ்ரிதா க்ஷத்ரதர்மத்தை நீர் அவலம்பிச்சிருக்கீரே அந்த க்ஷத்ரதர்மத்தை இப்ப அடிக்க போறேன் நாராம் பீஷ்மர் தோஹம் நிஷிராஜேந்திர இப்படி இருபத்தி மூணு நாள் பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் யுத்தமா யுத்தம்னா சாமானியம் இல்லை அடிச்சு பீஷ்மரை கீழ் சொல்லிவிட்டார் தேர்ல பீஷ்மர் விழுந்தோட அவன் இருக்கிறாளா அவரு கோட்டில் பிரதிவாதி நிற்கும் பாருங்க அது மாதிரி அவன் வந்து நிற்கிறா இந்த காசிராஜ சுஜேந்த அம்பா அவன் வந்து நிற்கிறா பீஷ்மருக்கு ஜெயம் பரசுராமருக்கு ஜெயம் கிடைக்கணும் கிடைக்கணும்னு அவன் என்ன சொல்றா பீஷ்மரை கொண்டுட்டா போறாள் அவன் தன கல்யாணம் ஆனம்னு சொல்லலை அவன் இத்தனை கண்டே பூசல்ல அவன் என்ன சொல்றா எனக்கு கல்யாணம் இல்லாம போனாலும் போது பீஷ்மரை கொண்டு பண்ணும் அவர் யுத்தத்துல அடிபண்ணம்னு அவன் பரசுராமரை கூப்பிட்டு அதுக்காக தான் இத்தனை பாடெல்லாம் பட்டி சண்டையை மூட்டி விட்டா அவன் பக்கத்துல இருக்கா அவன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறானா பரசுராமரை பிரட்டி கீழே ஒரு நாள் யுத்தத்துல இருபத்தி மூணு நாள் சண்டையில உடனே கீழே விழுந்தா தேவதைகள்லாம் கத்தினாள் இவன் அழுதாள் தேரோற்றவாள்லாம் பரசுராமரை சேர்ந்தவாள்லாம் வருத்தப்பட்டாளா உடனே பீஷ்மரை போய் ஆஸ்வாசப்படுத்தி அவர் உடம்புல இருந்த ரத்தத்தை நான் தொடச்சு கிடைச்சு அவரை இதெல்லாம் பண்ண உடனே நீ சண்டைக்கு போ நீ எனக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் தேர்தல் வரேன் மறுபடியும் ஒரு சண்டை வரான் பரசுராமர் இப்படி இருபத்தி மூணு நாள் பெரிய மகாயுத்தம் நடந்தது இருபத்தி மூணாம் நாள் ராத்திரி பீஷ்மருக்கே கவலையா போட்டான் இது பரசுராமரோட முடிவடையாது போல இருக்க சண்டை என்ன கவலைப்பட்டு என்ன பண்ணினாங்க என்ன பண்ணினேன்னு சொல்றார் பீஷ்மர் துரியோகம் நடத்தினேன் ततोऽहम् निशिराजेन्द्र प्रणम्य शिरसा तदा प्रणम्य शिरसा तदा இருபத்தி மூணு நாள் ராத்திரி படுக்க அறைக்குள்ள போய் திவ்யமான சயனங்கள்லாம் எனக்கு போட்டிருந்தது படுத்துக்கு போனேன் போன பொழுது என்ன பண்ணினேன் தெரியுமா ஏகாந்தமான ஸ்தலத்துல போய் நமஸ்காரம் பண்ணினேன் பித்திருக்களுக்கும் பிராமணாளுக்கும் தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சுன்னேன பொழுது பிரணமிய பிராமணானாம் பிராமணானாம் பிராமணாளுக்கும் பிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணினேன் மகாவீராளான பரசுராமரை நான் ஜெயிக்க முடியும்னா நாளை காலம்பரம் யுத்தத்துக்கு போறேன் சொல்லிக்காம ஓடி போயிட்டேன் நான் இனிமே யுத்த களத்துல போய் அவர்கிட்ட அடிபட்டு அவமானப்பட மாட்டேன் தெய்வங்கள்லாம் எனக்கு அனுகூலமா இருந்தா எங்க குலதெய்வங்களும் எங்க பித்திருக்களும் பிராமணர்களும் ஸ்வப்னத்துல வந்து எனக்கு தீர்மானத்தை சொல்லணும்னு பிரார்த்திச்சாளாம் தெய்வதானி பிரசன்னானி எனக்கு விடியற்கால வேளையில் ராத்திரி காலத்தில் வந்து தரிசனம் கொடுக்கணும் சொப்னத்திலேன்னு பிரார்த்திச்சுட்டு படுத்துட்டாளாம் பீஷ்மர் எத்தனை சாஸ்திரத்திலையும் தேவதைகளிடத்திலையும் பீஷ்மருக்கு நம்பிக்கை பாருங்க அவன் இந்த நாள்ல ஒண்ணுமே நம்பிக்கை இருக்க மாட்டேங்கிறது என்ன அவன் பித்திருக்களிடத்துல நம்பிக்கை இல்லை உயிரோட இருக்கிற மாதா பிதாக்களிடத்துல நம்பிக்கை இல்லை கூட பிறந்த வாழ்த்துல பக்தி இல்லை இப்படி இல்லாம இருக்கிறவன் மனத்துல எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒரு தெய்வத்தினோடத்துல நம்பிக்கை இருக்கும் பீஷ்மர் இப்படி தெய்வங்களுக்கும் பித்திருக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி சொப்பனத்துல வந்து எனக்கு தீர்மானம் சொல்லணும்னு இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு படுத்துட்டாளா படுத்துக்கிட்டா தூக்கம் படுத்துட்ட உடனே வந்துதான் ஏன்னா அம்பு நாள் அடிபட்டு உடம்பு முழுக்க ஒரே ரத்தம் शरविक्षतः தத்தோ நிஷிச்சராஜேந்திர பிரசுப்தரவிக்ஷதா சரத்தினால் பலி பலினால நன்கு ராத்திரி நிதிர பண்ணினேன்னார் பீஷ்மர் தெய்வங்களும் பிராமணாலும் சொப்பனத்துல வந்து சொன்னாளா பீஷ்மரே கூப்பிட்டு என்ன சொன்னான் பிரஸ்வாபம்னு ஒரு அஸ்திரம் அது இந்த பூமியில ஒத்துருக்குமே தெரியாது நீ ஜென்மாந்திரத்துல அந்த மந்திரத்தை ஜபிச்சு நிறைய குவிச்சு வச்சிருக்க அது உனக்கு மறந்து போச்சு அதை ஞாபகப்படுத்த வந்தோம் பிரஸ்வாம் பிராஜாபத்தியம் விஸ்வகிருதம் பிரஸ்வாபம் நாம பாரதா பிரஜாபதி தேவதாகமான மந்திரம் அது விஸ்வகிருதம் அது என்ன பண்ணும் தெரியுமா எல்லா காரியங்களையும் அது பூர்த்தி பண்ணிவிடும் எதை பண்ணணும் சொன்னாலும் அது பண்ணும் அப்படிப்பட்ட பிரஸ்வாபம் ஒரு அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை பரசுராமர் பேர்ல நீ பிரயோகம் பண்ணு நகீதம் கூட தெரியாது நகீதம் வேதராமோபி தெரியாது உங்க குருக்கும் தெரியாது பரசுராமருக்கும் இத பிரயோகம் பண்ணினியானா அவரை கொன்ன தோஷம் உனக்கு வராது ஏன் தெரியுமா அது உயிரை போக்காதா அப்படின்னு பிளட் பிரஷர் வந்தவன் படுத்து தூங்கும் பாருங்க அது மாதிரி ரொம்ப நாள் தூங்கிட்டே இருப்பானாம் பிளட் பிரஷர் ரொம்ப கடுமையா போட்டுன்னா முப்பது நாள் நாற்பது நாள் குரல் விட்டு இருப்பாங்க ரொம்ப நாளா தூங்காம இருந்த காரியங்கள்லாம் அப்ப பண்ணிட்டு இருப்பான் ஒரே இதா முப்பது நாள் நாற்பது நாள் குரல் விட்டு இருப்பான் இந்த ரத்தத்துல குதிப்பு வந்துவிட்டேனா அதுக்கு அங்காரக மந்திரம் அங்காரக பூஜை இது அங்காரக ஹோமம் கருங்காலி சமைச்சு இதால ஹோமம் பண்ணாதான் அது போகும் வேற ஒன்னால அது போறது இல்லை அங்காரக ஸ்தோத்திர பட்டணம் தான் போகுது அது மாதிரி இந்த பிரஸ்வாபம்ங்கிற அர்த்தம் என்ன பண்ணுமா பரசுராமர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு பொறுத்தாருக்கு தெரியாது தொட்டு பார்த்தா மூச்சு இருக்கிறது மட்டும் தெரியும் உயிரும் போகாதா ஆகினால பிரம்மஹத்தி தோஷம் வராது இந்த பிரஸ்வாபம்ங்கிற அர்த்தத்தை பிரயோகம் பண்ணிவிடுன்னு தேவதைகளும் பித்திருக்களும் பிராமணாலும் சொப்னத்துல வந்து சொன்னாராம் பீஷ்மருக்கு மகானபூதியுடனே நான் எழுந்திருந்து தேவதைகளுக்கும் பித்திருக்களுக்கும் வேத வித்துக்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி யுத்தகலத்துக்கு போனேன் குருக்ஷேத்திரத்துக்கு அபாரமான யுத்தம் ஆரம்பமாய் நடந்தது அப்போ உடனே என்ன பண்ணினேன் அவர் என்ன ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டார் வலி பொறுக்கல இந்த பிரஸ்வாபம்ங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டேன் படித்த உடனே ஆகாசத்திலேருந்து தேவதைகள்லாம் பிரமாதமாக சப்திச்சாளா சப்திச்சு அப்ப நாரத சுவாமி அங்கிருந்து ஓடி வந்து பீஷ்மர கூட்டு ஆகாசத்திலிருந்து கத்தினாலாம் பிரஸ்வாபம் மாம் பிரயுஞ்சானம் நாரதோ வாக்கியமப்ரவீத் நாரதனும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஆகாசத்திலிருந்து கத்தினாலாம் பீஷ்மா பீஷ்மான்னு கூப்பிட்டாலாம் ராமஸ்தபஸ்வி பிரம்மண்யஹ்மணச்ச குருஷ்ட பிராமணச்ச குருஷ்டதே ராமர் தபஸ்வி பரசுராமர் பிரம்மண்யனவர் ஞானிகளையும் வேதவித்துக்களையும் தெய்வமா நம்பினவரவர் பிராமணனவர் உங்க குரு அவரை அவமானம் பண்ணி சந்தி இல்லாம சாவித்திரி இல்லாம ஸ்ராத்தம் இல்லாம அமாவாசை திருப்பணம் இல்லாம இந்த பிரஸ்வாபங்கிற அஸ்திரத்தை நீ அவர் அப்படியே அனுஷ்டானம் இல்லாம படுத்து நடப்பாரு ஒரு பெரியவரே அது மாதிரி நீ பண்ணினா சக்தி வம்சமே அழிஞ்சு போடும் என் பேச்ச கழு வேண்டாம்னு நாரதர் சொல்லி தேவதைகள்லாம் கதர்றாள் ஆகாசத்துல இருந்து பரசுராமர் அப்படி பண்ணப்படாது பண்ணப்படாதுன்னு சொன்னாலா <laughs> சொன்னாலாம் ராமஸ்தபஸ்வீ ब्राह्मणश्च गुरुश्च ते तस्यावमानम् कौरव्य மாஸ்மகாரிஷீஷ் மாஸ்மகாரிஷீஷ் கதஞ்சனாவர அவமானம் பண்ணாதே பண்ணாதேன்னு நாரதாதி எல்லாம் சொன்னாலாம் பீஷ்மர பார்த்து மமச்சைவ சமக்ஷம் மமச்சைவ சமக்ஷம் தம் கன்யாமாஹூய மமச்சைவ சமக்ஷம் தாம் கன்யாமாஹூய பார்த்தார் பீஷ்மர் இந்த ஆயுஷத்தை பிரயோகம் பண்றதா வேண்டாமான்னு யோகிச்சார் உடனே பரசுராமர் பீஷ்மான்னு கூப்பிட்டார் நீ என்னத்துக்கு யோகிக்கிற நீ பிரஸ்வாபம்ங்கிற அஸ்திரத்தை எடுத்த உடனே என் உடம்பு சலசலத்து போயிடுது என் உடம்பெல்லாம் அஸ்தி சந்திபந்தம் விட்டு போச்சு இனிமே நீ அடிச்சா போலதான் என்ன நான் தோத்தா போலதான் அர்த்தம் நீ வீணா சிரமப்படாது சொல்லிட்டார் நான் ஒரு நாள் ஜெயிக்கப்பட்டு போயிட்டேன்னு தாரா பரசுராமரே கூப்பிட்டு உடனே போய் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாரா பீஷ்மத் பரசுராமரே நமஸ்காரம் பண்ணி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிக்கணும் நான் சத்திரி நோக்கியோ அதனால உங்களோட சண்டை போட்டுட்டேன் நீங்க குரு இல்லை அப்புறம் கண்ணாலுக்கிற விட்டு அழுதாரா சத்திரிய சிரமம் வெய்யிற விஷயம் எல்லாம் விஷயப்பட்டு கடைசி அவன் இங்கிலீஷ்ல அது ஒரு சௌகரியம் எவ்வளவு ஒரு அவள் வசிப்பிடலாம் அவன் எதேஷ்டம் புங்கு மாபிஷி அவன் நிறைய சாப்பிடு பயப்படாதே என்ன என்னன்னா சக்கரம் சரவணம் பிபான்னார் வைத்திய சாஸ்திரத்துல நிறைய உப்பை போட்டு நல்ல முறை சாப்பிட்டு எல்லாம் ஜெரிமானம் தடைஞ்சு விடும்னார் அது மாதிரி அவன் தோணபடி எல்லாம் போய் கடைசியில எக்ஸசைஸ் சொல்லிட்டு போடு உங்களா போல கடைசியில போய் இப்படி பண்ணி பண்ணலாம் கேட்டு நமஸ்காரம் பண்ணார் பீஷ்மர் பரசுராமரே அப்ப மகாத்மன் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்த உடனே இந்த பரசுராமர் அவ வந்து இருக்கிறா ஆறு அம்பே அவளை கூப்பிட்டா எல்லாத்தையும் பாத்தியான்னு காட்டார் இதாமா என்னுடைய சக்தி ஏஷாமே பரமாசக்தி ஏதன்மே பரமம் பலம் என் சக்தி இவ்வளவுதான் நான் என்ன பண்றது என்னால முடிஞ்ச மட்டும் பார்த்துட்டேன் கோர்ட்ல என்ன கடைசியில் சொல்லணும்னு தெய்வம் உனக்கு அனுகூலமா இல்லைன்னு ஒன்றும் கட்டிக்காரங்கிட்டேன் என் சக்தி எல்லாம் நான் உபயோகப்படுத்திவிட்டேன் தெய்வம் உனக்கு அனுகூலம் இல்லைங்க இதை முதல்ல சொல்லப்படாதா கடைசியிலாம் சொல்லணுமா இல்லை ஏ தன்மே பரமம் பலம் இப்படி சொன்னார் பரசுராமர் என் பலம் இவ்வளவுதான் என் சக்தி இவ்வளவுதான் ஆகையினாலே உனக்கு என்ன தோன்றுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாளா அப்பா அவன் சொன்னாளா எனக்கு ஒரு வழி இருக்கு நான் அதை பண்ணிக்கிறேன் என்னால गमिष्यामि तत्राहम् பீஷ்மம் தபோ எத்த பீஷ்மம் தபோதர் எந்த இடத்துக்கு போக போறேன்னாலாம் எந்த இடத்துக்குனாலாம் எங்க போய் நான் தபசு பண்ணினா பீஷ்மரை அழிச்சு விடுவேனோ அந்த இடத்துல போய் தபசு பண்ணி பீஷ்மரை கொண்டு பிடித்தான் விடுறதுன்னு ஆரம்பிச்சுட்டாலாம் समरे पातयिष्यामि स्वयमेव भृगू स्वयमेव भृगूत्तः பலத்தை அடைஞ்சு தபச பண்ணி அஸ்திர வித்தியகத்தில் பீஷ்மரை கொண்டுபிட்டு தான் மருகாஜியம் பாக்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டாளாம் அம்பையானவள் போனாள் அவன் சொல்ற போதே எனக்கு அவ என்ன குன்னு போது தோணித்துங்கிறார் பீஷ்மர் அவள் பேசின பேச்ச பார்த்தேன் எனக்கு பயமா இருந்தது நான் உடனே ராஜ்யத்துக்கு போனேன்னு தவிர்த்து மறுபடியும் சாரர்களை அனுப்பிச்சு கபட்டமா அவன் எங்கெங்க போறாளோ அங்க எல்லாம் வாட்ச் பண்ண சொன்னேங்கிறாள் புருஷாம்ஷ்டாதிசம் பிராஜானே கன்யாவிருத்தாம் கன்யாவிருத்தாம் கர்மணி அந்த கன்னிகையானவள் அம்பையானவள் எங்கு போறாள் எங்கு தபசு பண்றாள் அப்படி சாரர்கள் அனுப்பிச்சு பார்க்க சொன்னேன் அவ எங்கெல்லாம் போய் தபசு பண்ணா தெரியுமா பல இடங்கள்ல எல்லாம் போய் தபசு பண்ணினாள் ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்ல எல்லாம் போய் தபசு பண்ணினாள் அப்படி தபசு பண்ணி கடைசியில போய் பரமசிவனை குதிச்சு தவம் பண்ணினாலாம் ரிஷியெல்லாம் சொன்னாலாம் அம்மா வாழ்ந்தாண்டி தபசு இவங்க எத்தனையோ பையன் இருக்கான் கல்யாணம் ஆகாத பயங்க நாங்க பண்ணி வைக்கிறோம் ஒழிச்சுதான் தீர்த்த எங்களாளா அவள் ஈஸ்வர ஒழிச்சு விடுதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுலேன்னு அந்த வயசெல்லாம் தாண்டி போச்சு இருக்குன்னு இன்னமே கல்யாணம் பண்ணிக்க போறதில்லையே நான் பீஷ்மர் ஒழிக்க போறேன்னு சொட்டடங்கள்ல எல்லாம் போய் தபஸ் இப்படி <laughs> கடைசியில ஹிமோத்வார்ஷத்துல போய் தபசு பண்ணினாளாம் பரமசிவனை நேரம் வந்தாளாம் தாம் தேவோதரிஷயாமாபாணிருமாபதியுமாகாந்தனான பிரபு உருஷபாரூடாளாய் சூலபாணியாய் அம்பேனுடைய சந்திசையில வந்து என்ன வேணும்னு காட்டாளாம் ஒரே ஜட்டையா உடம்பெல்லாம் கழந்தட்டி போய் அப்படி இருக்காளவள் பரமேஸ்வரம் வந்து என்ன வேணும்னு காட்டாளாம் நாம் பீஷ்மர கொல்லணும்னு கேட்டாளாம் அவள் பரமசிவன் வந்தா மோட்சம் கொடுக்க சித்தரா இருக்கா எனக்கு அது வேண்டாம் ஹனிஷ்யசீதிவாச்சமனஸ்வினி நீ பீஸ்மரையை கொல்லுவே நிச்சயம் ஆனால் நீ ஸ்திரீயா பிறந்து புருஷனாக ஆகி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போட்டாளாம் பவிஷ்யசி குலத்தில் துருபதன் ஒரு ராஜா திரௌபதியினுடைய அப்பா அவாத்துல நீ பொண்ணா பிறந்து மறுபடியும் மகாரதிகனாய் மகாவீரனாக புருஷனாக ஆகி பீஷ்மரை கொல்ல போறேன்னு சொன்னாராம் பரமசிவன் பர்யாதி கொஞ்ச காலம் கழிச்சு நீ புருஷனாயிடுவே முதல்ல பிறக்கும் பொழுது பெண்ணா பிறப்பேன்னு சொல்லிட்டு பரமசிவன் போட்டாரான் உடனே இவன் என்ன பண்ணினான் காட்டுல இருக்கிற காஞ்ச கட்டை எட்டை முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சாள் தீய குளிச்சினாள் உடனே அக்னியில விழுந்தாளா ஒரு மந்திரம் சொல்லிண்டு என்ன மந்திரம் சொல்லிண்டு விழுந்தாள் குத்வா பீஷ்மவதாயேதி प्रविवेशहुता பிரவிவேசகுதாசனம் பீஷ்மரணம் கொள்றதுக்காக ஹோமம் பண்ணிக்கிறேன்னு விழுந்தாளாம் என்ன துவேஷம் பாருங்க அவளுக்கு பூத்வா பீஷ்மவதாயேதி பிரவிவேசகுதாசனம் பீஷ்மர கொள்றதுக்காக ஹோமம் பண்றேன்னு சரீரத்தை ஹோமம் மகாத்மாவான துருபதன் தபசு பண்ணார் இதே காலத்துல அவருக்கு சந்ததி வேணும்னு பரமசிவனை குறிச்சு அவரும் தபசு பண்ணார் பரமேஸ்வரனே நேரம் வந்து என்ன வேணும்னா எனக்கு பொண்ணு வேண்டாம் புள்ள வேணும்னாரா பரமசிவன் சொன்னா புள்ள வேண்டும் கேட்கப்படாதா நான் என்ன வேணும்னு கேட்கிற போது பெண்ணு ஆரம்பிச்சேன்னு அதனால நான் உனக்கு பொண்ணை கொடுக்கணும்னு நினைக்கிட்டேன் அதனால அது பொண்ணா பிறந்து பிள்ளையா மாற போறதுன்னு விஷயம் சுவாமிகிட்ட போய் பண்ணுவானே நான் கேவமா இருக்கிறத நீங்க பண்ணணும்னு சொன்னா போறோம் பகவான் என்ன அவன் இவன் ஏதாவது அந்த மருந்து குடும்பம் இந்த மருந்து குடும்பம்னு டாக்டரை கேட்டா நீ எங்கிட்ட வைத்தியம் பண்ணிக்காதே என்ன பண்ணேன் அவனை வெட்டிக்காரா இருந்தா அப்படி சொல்லிடுவேன் நல்லவா இருந்தா நீங்க எனக்கு தெரியும் நீங்க பேசாமல் மூணு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோபிச்சா உனக்கு உங்களுக்கு வைத்தியம் நான் பண்ண மாட்டேன்னு அவன் இவன் அதை கொடுங்கோ இது கொஞ்சம் இதா அறகுறையா தெரிஞ்சுக்கணும் எனக்கு அதை கொடுங்கோ இதை கொடுங்கோ அதுல ஒரு இது போடுங்க இதுல ஒரு இது போடுங்க அதெல்லாம் நீ சொல்லாதே எனக்கு தெரியும்னு அவர் சொல்லிட்டு வரணும் கட்டிக்காரா இருக்கு டாக்டர் இவன் இது மாதிரி காட்டா புரியும் என்ன இது கொஞ்சம் நேரடான கதை மணியும் ஒன்பதரையா போகுது நித்திர வர வரும் அதுல புரியாது திருபதரை திருபதரை பார்த்து பரமேஸ்வரங்கள் முதல்ல பெண்ணா பிறந்தது பிள்ளையாக ஆகும் நாரா இல்ல இல்ல புள்ள வேணும் நாரா அதெல்லாம் நீ பேசாதே சங்கல்பம் உம்மாயில வந்தபடிதான் உம்மாயில ஆயினால காக்காதேன்னு உடனே அவரை மறைஞ்சுட்டாராம் கர்ப்பமாயிட்டாள் பத்னி அவள்கிட்ட போய் சொன்னேன் அவளும் வருத்தப்பட்டா இந்த பொண்ணா பிறக்காவது அப்புறம் பிள்ளையாவது பேர் என்ன தவிக்கிறது அந்த அம்மா கவலைப்படுறாள் இப்படி இல்லாம விசாரப்பட்டு நிர்பந்தரிக்கு குழந்தை பிறந்ததாம் பெண்ணா பிறந்ததாம் பெண்ணா பிறந்த உடனே அவர் என்ன பண்ணிவிட்டார் புள்ளேன்னு இதை பொண்ணு சொல்லாமே பட்டக்கிட்ட போத்தி பாத்தியார் போகும் தெரியாதான் இவர் உங்களுக்கு தெரியுமா அந்த அம்மாவுக்கு தான் தெரியுமா அம்மா எத்தனை கட்டிக்காரத்தனமா காரியம் பண்ணியிருக்காள் பாருங்க நர்ஸு கூட தெரியாதாம் அப்படி இல்லாம பண்ணி புத்திரவதி புத்திர காரியாணி சர்வாணி சபகாரயதி எல்லாம் புள்ளைக்கு பண்றா போலே ஜாத்தகன் மனாமகரணம் எல்லாம் ஹோமம் பண்ணி எப்படி எல்லாம் பண்ணாராம் ஸ்திரீகளுக்கெல்லாம் வருமனை இதுதான் தூஷ்ணின்னா இந்த புத்திரனுக்கு எப்படி பண்ணணுமோ அது மாதிரியாகவே சம்ஸ்காரங்கள்லாம் ராஜா பண்ணினாலாம் இந்த ராஜாவை தவிர வேற ஒத்துருக்கு தெரியாதான் இது பெண்கள் இந்த பிறந்தது பெண்கள் தெரியாதான் பிள்ளைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா வயசாச்சு ஆஹா அது என்ன ராஜா வீட்டு பொண்ணோம் அது வயசான உடனே நல்ல யௌவனம் அந்த ஸ்திரீகளுக்கு உள்ள சின்னங்கள்லாம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிருது அந்தப்புறத்துல உள்ள உள்ள வச்சு மூடி அப்படியே அசட்டு பயில உள்ள உள்ள வச்சிருக்கோம் கல்யாணத்துக்காக அப்படிதான் சொல்லுவோம் என்ன மொழியில் வச்சிருக்கோம் மூலயம் மாப்பிள்ளைங்க நாங்க பாக்கணுமே மண்ணை கொடுக்க வந்தவன் எல்லாம் ரொம்ப ஷையா இருப்பாங்க அந்த முட்டாளே இப்படி மூணு பண்ணேன் இந்த பையன் மூடி மூடித்தான் அவனை கிடைச்சான் அப்படி கெடுத்து கெடுத்து எதையாவது பண்ணி அந்த பயல அவனை நல்லா ஆக்காமலே பண்ணிவிடுவோன்னு பாதி சத்ரு பாதா பிதாக்கல அசட்டை இப்படி எல்லாம் பண்ணி போற வழக்கம் அது மாதிரி பொம்மண்டாட்டின்னு ஒளி தெரியாம பண்ணி அதோட நுக்கப்படாதோ ஒரு பொண்ண வர கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க தேசத்துக்கு அதிபதி ஹிரண்யவர்மான மகாசூரன் அபாரமான ஐஸ்வர்யம் அவனுடைய பெண் திவ்யமான ரூபவதி அவளை வந்து இதா பையனை கொடுக்கணும்னு காட்டான் ஆஹான் விட்டான் சச்சதாம் பிரதிஜகிராக கன்யாந்தஸ்மை கன்யாந்தஸ்மை சிகண்டி இந்த சிகண்டிக்கு கல்யாணம் பண்ணிட்டு விட்டான் தசா தசாரண தேசாதிபதியான ஹிரண்யவர்மா என்று சொல்லக்கூடிய மகாராஜாவுடைய பெண் திவ்ய ரூபவதியான அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆச்சு இங்க விட்டுட்டு போட்டா ராஜாக்கள்லாம் குழந்தைய குக்காத்துல விடுறதுக்கு கவலைப்பட மாட்டா ஏன்னா அங்க என்ன தாரித்தியமா இங்க பிறந்தாத காட்டுல நம்ம சத்தியா இருக்கும் அவள் நினைஞ்சு சொல்றா சொல்ற உதாத்தம் உதாத்தங்கள்லாம் போட்டு அது குழந்தைகளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு हिरण्यवर्मणः कन्या हिरण्यवर्मणः कन्या ज्ञात्वा ताम् तु शिखण्ड्या ज्ञात्वा ताम् तु शिखण्डिने धात्रीणाम् च धात्रीणाम् च सखीनाम् च व्रीडयानाम् இந்தயானான்யவேதயது என்ற ஹிரண்யவர்மாவுடைய பெண் இங்க விட்டுட்டு போனதே சிகண்டியோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சாள் அவன் வேஷில அவன் கிட்டே போறதில்லை இப்படி இருந்தா அவன் ராஜ கன்னிகை ஆகினால அப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக பழகி பழகிய இவன் சிகண்டிய பெண் தெரிஞ்சு விட்டாள் இரண்யருமானுடைய பெண் உடனே அங்க வேலை செய்யற ஸ்திரீகள்லாம் கூப்பிட்டு ரொம்ப இருந்து நான் இதை எங்க சொல்லுவேன் இந்த அவமானத்தை என்ன அவன் சொன்னாளா இதை எங்க சொல்றது ஸ்திரீன்னா புருஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னாளா அவள் இரண்யவர்மாவுடைய பெண் தன்னுடைய பிதாவுக்கு சொல்லி அனுப்பிவிட்டாள் வெள்ளிரங்க பெருமாளுக்கு பெண் சொல்லி அனுப்பிவிட்டா இது மாதிரி ஸ்திரீ புருஷன் உள்ளே வருது உடனே ஒரு பிரமாதமான கோபம் வந்துட்டு இரங்க பெருமாளுக்கு துருபதம் பேர்ல மகாராஜ மகாராஜ குலே ததா சிதண்ணி என்ன பண்ணானா புருஷனை போல கையாடுறது காலட்டுறது ராஜகுழந்தை எங்கேயும் அலையிறது அதனால சிலது இப்படி அலையும் பாருங்க புருஷன் மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணி எத்தனை மண்ணாலும் பொம்மண்டாட்டி பொம்மண்டாட்டி தானே பும்மது ராஜகுலே ததாரம்ப விகாரமா இருந்ததுங்கிறார் புருஷன் இவன் ஸ்திரீ ஸ்திரீ ஆயிருந்து புருஷன் மாதிரி எல்லாம் நட எல்லாம் பண்ணி பார்த்தாளாம் சிகண்டி பும்மது எனக்கே இப்போ அவன் சொல்றதா அவளுக்கு சொல்றதான்னு புரியல சிகண்டி மகாராஜ பும்பத்ராஜ குலே ததா தூதம் பிரஸ்தாபயாமாச தம் பிரஸ்தாபயாமாச द्रुपदस्य உபதஸ்ய निवेदस्य நிவேசனம் உடனே ஹிரண்யவர்மா தூத்தாள் அங்கிருந்து அனுப்பிச்சார் துருபதனுக்கு ரொம்ப கடுமையாய் தூத்தர்கள் அனுப்பிச்சு கூப்பிச்சுக்கொண்டு சொல்லி அனுப்பிச்சானாம் ஏகாந்தத்தில் அழைச்சி ஏக ஏகாந்தமுன்னாரியமப்ரவீ ஏகாந்தத்தில் கூப்பிட்டு தூத்தன் சொன்னானாம் துருபதனை அவமன் அவமன் அவமன்யசேமாம்பதே நூனம் துர்மன் நூனம் துர்மந்திரிதம் கட்டாலோசனை பண்ணி என்ன அவமானம் பண்ணி என் பொண்ணா நியாயமா கெடுக்க முடியா பண்ணி என் பெண்ணு குழுந்து என் பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னேன் கன்னிக்கைக்காக என் கன்னிக்கையை வந்து இவனா காட்டானா அது வர நீ என் காத்துல வர வந்து என் பிள்ளைக்கு பொண்ணு வர கேட்டு என் பொண்ணே இப்படி பண்ணிவிட்டேன்னு கோபிச்சுக்கிண்டு தூத நடத்துல சொல்லி அனுப்பிச்சாராம் ஹிரண்யவர்மா துருபதனுக்கு உன்னுடைய பந்துக்களோட உன்னுடைய சைன்யத்தோட மந்திரிகளோட அழிச்சுவிட போறேன் யுத்தத்துக்கு தயாராயிருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம் ஹிரண்யவர்மா துருபதனுடைய கதி என்னாச்சுன்னார் பீஷ்மர் திருடன் கை கடிகாரத்தை அப்படி நம்ம தூங்குற போது கை கை கடிகாரத்தை அவுக்கிற போது அவன் கையை பிடிச்சு விட்டான் அவன் இல்லை நான் திருடல் எங்கன்னு சொல்லுவனா எனக்கு கிடாவுக்கு என்ன கை பாத்தியா தாத்து பாத்தியா எனக்கு நப்ராவர்த்த பாரதி திருடன் திருடுற போது கையை பிடிச்சுக்கிட்டா எப்படி அவன் பல சொல்ல முடியாதோ அது மாதிரி துபதன் முடிச்சானாம் சயத்னமகரோத்தீவிரம் சம்பந்தின்யனுமானதே ரொம்ப எத்தனை மணினானாம் திருபதன் சம்பந்தியான ஹிரண்யவர்மாவே சண்டைக்கு வராமல் இருப்பதற்காக எத்தனையோ சிவாரிகள் அமைச்சானாம் சம்பந்தின்யனுமானனே மதுரசம்பாஷை சந்திஷன் இனிமையா பேசக்கூடிய தூதர்களை அனுப்பிச்சு திருபதன் இரண்யவர்மாவுக்கு அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லையா புள்ளதான் பெண் இல்லை நீங்க அப்படி சந்தேகப்படப்படாது போகக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சானா தூதைர் மதுர சம்பாஷைதி சந்திஷன் சராஜா பூஜேவாத ज्ञात्वा तत्त्वमथागमति सराजा भूयेवाथ ज्ञात्वा तत्त्वमथागमति अथागमति மறுபடியும் ராஜா பரீட்சை எல்லாம் பண்ண சொன்னாராம் ஸ்திரீயா புருஷனாம் சொல்லி சிகண்டியே கஞ்சேதி பாஞ்சாலசுதாம் அஜேதி பாஞ்சாலசுதாம் பரமாணோ விநிர்யஜௌ பரமாணோ விநிர்யஜௌ இவன் கன்னிகதான் புருஷன்லேருந்து தீர்மானம் பண்ணி இங்கேருந்து பரீட்சை பண்ண வந்த வாழும் போய் சொல்லிவிட்டாளாம் சமுதயம் சமுதயம் பலானாம் ராஜ பலானாம் ராஜசம் பலாராம் ராஜசத்தமாக அப்ப என்ன பண்ணினார் ஹிரண்யவர்மா ஏராளமான சைன்யம் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிண்டு அங்கிருந்து திரௌபதேசத்துக்கு வந்துட்டானாம் ஹிரண்யவர்மா திருபதம் பிரதிபாரதாபியானேமதிம் திருபதம் பிரதிபாரதா திருபதனை எதிர்க்கிறதுன்னு ஏராளமான சைன்யத்துடன் வந்துட்டானாம் ஹிரண்யவர்மா அந்யம் ராஜானமாதாய என்ன சொன்னான்னா ஹிரண்யவர்மா துருபதனை கொண்டுபிட்டு வேற யாராவது அங்க ராஜாவை பண்ணிவிடுறது இவன் குடும்பமே இருக்கப்படாது இன் மாதிரியே மாத்தினவனுடைய குடும்பம் அந்யம் ராஜானமாதாய பாஞ்சாலேஷு பாஞ்சாலேஷு நரேஸ்வரேஸ்வரம் வேற யாராவது பாஞ்சால தேசத்துக்கு அதிபதியா பண்ணிவிடுறேன்னு கோபிச்சுன்னு வந்தானாம் ஹிரண்யவர்மா ரொம்ப பயந்தவனா இயற்கையாகவே அதுவும் கில்பிஷீச்ச நராதிபா தப்பு வேற பண்ணிருக்கான் சஹி பிரகிருத்தியா சஹி பிரகிருத்தியா இயற்கையாகவே திரௌபத மகாராஜா பயந்தவன் தப்பு வேற பண்ணிருக்கான் திரௌபதன் தம் பெண்ண புள்ளேன்னு சொல்லி வர கல்யாணம் பண்ணியிருக்கான் அதனால நடுநடுங்கினாராம் இப்பொழுது திருபதன் கதம் சம்பந்தினா கதம் கதம் சம்பந்தினா சார்த்தம் நமே சம்பந்தியோட கூட நமக்கு பெரும் சண்டை வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம்னு கவலைப்பட்டானாம் பத்னியை கூப்பிட்டு சொன்னாராம் திருபதன் தேவதா பூஜை பண்ண ஆரம்பிச்சானாம் தெய்வம் தான் காப்பாத்தணும் அவன் ஏராளமான சைன்யத்துடன் துருபத தேசத்தினுடைய எல்லையில வந்துட்டானா ஆமா மேல போட்டான்னா போட்டுட்டான் அணுகுண்டு அணுகுண்டுங்கிற பாருங்க அது மாதிரி பயத்தை அடைஞ்சுட்டானே வந்து திருபதன் நடுநடுங்கி தெய்வத்தை பூஜை பண்ண ஆரம்பிச்சானாம் ரொம்ப கவலைப்பட்டு தேவதா பூஜை பண்ண ஆரம்பிச்சானா அப்ப பத்னி வந்து சொன்னாலா நீங்க ஏன் கவலைப்படுறீங்களா அந்த அம்மா ஸ்திரீகள் எல்லாரும் பெரும் விசாரம் வந்த போது எப்படி சொல்லணும் நம்ம பெரும் விசாரம் சமயத்துல நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா கேட்டீங்களா என்ன சொன்னேன் இன்னைக்கு அவன் ஒரு நாக்கு எத்தனை வாங்காதீங்க கால் நாக்கு வாங்கினேன்னு வாங்கினாலா இவர் ஒரு நாக்கு வாங்கிட்டாளா வெத்தலை அந்த முக்கால்லாம் செலவிச்சே வந்துட்டு பாபத்து வளர்ந்தோம் அன்னைக்கே சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன் நீ எத்தனையோ தீபாவளிக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு இருக்கியா அதை சொல்ல அவன் இவனுக்கும் கேட்கறதுக்கு தெரியாது என்ன வீடு அந்த ஆபத்தான சமயத்துல தைரியம் சொல்லணும் சாத்வீடான ஸ்திரீகள் அப்படி சொல்லுவாள் அப்ப வந்து துருபதனை பார்த்து சொன்னாலாம் துருபத பத்னி கவலைப்படாதீங்க லோகத்துல நல்லா புள்ள குட்டியோட சௌக்கியமா இருக்கிறவனே நிச்சயம் தேவதா பூஜை பண்ணணும் தெய்வாளை ஆராதிக்கணும் ஆமா தெய்வத்தை உபாசிக்கணும் ஆபத்து வந்தவாளை பத்தி காக்கணுமா ஆபத்து வந்தவாளுக்கு கத்தி மத வந்தார் தேவானாம் பிரதிபத்தி சத்தியம் சாதுமதா சதாம் சாதுமதா சதாம் கல்யாணவதான் நாள் நல்லா புள்ளை விட்டு ஒரு குறவு இருக்காது சிலாங்கல்ல அவாத்துல அப்படியே நல்லா மாசம் மாசம் ஆயுஷமும் கோவில் அர்ச்சனையும் வேத பாராயணமும் சாதுக்களுக்கு தானம் ஏதாவது பாதிக்க இன்னைக்கு நல்ல காரியங்கள் பண்ணிட்டே இருப்பாள் ஏதாவது சாதுக்கள் வரணும் சாப்பிடணும் இந்த அண்ணம் தான் அப்படி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாள் இதாவது நல்ல சௌகரிய வசதியா இருக்கிறவாள் அவன் என்னத்துக்கு இவன் எந்தக்கு இப்படி இல்லாம பண்றாரு அசடனா இருக்கிறவன் அந்த அம்மா சொல்றாள் துருபதனை பார்த்து தேவதா பூஜையும் சத்காரியங்களும் நல்லா இருக்கிறவனே கல்யாணவதாது புருஷன காரியம் किमु दुःखार्णवम् प्राप्य तस्मादर्चयताम् तस्मादर्चयताम् குரு ஆபத்தடைஞ்சவன் வேத வித்துக்களையும் தெய்வத்தையும் உபாசிக்கணுங்கிறத பத்தி ஏதாவது சந்தேகம் உண்டா கிமு துக்கார்ணவம் பிராபிய பெரும் துக்க சமுத்திரத்தில் இறங்கினவன் தெய்வத்தையும் வேத வித்துக்களான மகான்களையும் உபாசிக்காமல் என்னவா இருக்க முடியும் நாளாம் நீங்க ஆராதிங்கோ தெய்வம் கெடுத்துவிடாது நாளாம் அம்மா தெய்வத்தானி சர்வாணி பூஜ்யந்தாம் பூஜ்யந்தாம் பூரி தட்சிணம் ஏராளமான நம்ம சக்திக்கு ஒரு தட்சிணாதானம் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம் ஜபஹோமங்கள்லாம் மாத்திரம் நடக்கட்டும் நாளாவந்தம்மா அயுத்தேன நிவத்தி அயுத்தேன நிவத்தி மனசா சிந்தய பிரபு மனசா சிந்தய பிரபு அந்த அம்மா சொன்னாலாம் யுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு பகவான பிரார்த்திக்கிறோம் நமக்கு அப்புறம் ஜெயம் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் யுத்தம் வந்தா அழிஞ்சு போடுவோம் நமக்கு பலமும் இல்லை சைன்யமும் இல்லை கவலை வேற நமக்கு அவன் ஏராளமான சைன்யம் அவங்க எல்லாத்தையும் போய் இவன் பண்ண குத்தத்தை வர சொல்றான் பொண்ண புள்ளேன்னு சொல்லி பண்ணி விட்டான்னா எல்லாரும் ஓவராதம் அதனால எல்லாரும் அவனுக்கு ஒத்தாசியா ஒரே ஏரியா நீங்க ஹைதராபாத்தை பிடிக்கிறதுக்கு பூச்சி பாருங்க சைன்யம் அது மாதிரி ஒரே ஏரியா போய் குவிஞ்சு கிடக்கு அவன் எல்லாரும் குடிய கூட்டான்னு ஒவ்வொரு ஓடி போறா போல அவங்க ஹைதராபாத்ல அது மாதிரி இவன் ரொம்ப சின்ன தேசம் பாஞ்சால தேசம் அந்த அம்மா சொல்றாள் யுக்தி அயுத்தேன நிவத்தி மனசாச்சிந்தய பிரபோ யுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு பகவான பிரார்த்திங்கொண்டாளா வந்தம்மா தேவதானாம் பிரசாதேவதானாம் பிரசாதேன சர்வமே தத்பவிஷ்யதி தேவதானுகிரகத்தினாலே யுத்தம் இல்லாமல் எல்லாம் சரியாக ஆயிடும் மனக்கவலை எல்லாம் நீங்கி போடும் நல்ல அம்மா தைரியம் சொன்னாலாம் திருபதனுக்கு அம்மா அழகாள் அவர் அழகா பூஜை பண்றாரு பண்ணிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன ஆகிடுமோ செஞ்சு வந்துட்டு உடுமுறது அவன் அங்கே சொல்லி அனுப்புறான் யுத்தத்துக்கு தயாராகியான்னு கேட்கறான் இப்படி கேட்டு கேட்டு அனுப்புறான் இவ ரெண்டு பேரும் அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தா சிகண்டி பார்த்து நாம் இப்படி ஒரு பொண்ணு ஒண்ணு பிறக்க கொண்டுதானே அம்மா அப்பாவே இத்தனை கஷ்டப்படுத்துறோம் நம்மால் தானே இத்தனை கஷ்டம் வந்தது சைன்யம் வந்துவிட போறது அழிச்சு விட போறா நம்ம ஊரே இதுல நாம் வேற இருந்து நம்ம பார்த்து பார்த்து அவ வருத்தப்பட நீ இப்படி தோணித்தது இந்த சிகண்டிக்கு நம்ம வண்டி ரெண்டு பேரும் கண்ணு கண்ணீர் வாராத்தி தூங்கல்லே சாப்பிடலே அப்படி இருக்கா அம்மாவும் அப்பாவும் தீர்மானம் பண்ணிவிட்டாராம் சிகண்டி அப்பா அம்மாட்ட சொல்லாம நடு காட்டு கோடி கூட்டாராம் சிகண்டி நிர்ஜனமான காட்டுக்கு போனால் அது எப்படிப்பட்ட காடுனால் தகனம் நிர்கனம் நிர்ஜனம் மனம் மனுஷால் போக முடியாத இடமாம் எல்லாரும் அந்த இடத்தை தியாகம் பண்ற இடமாம் ஏன் அங்க தியாகம் அங்க ஒரு யக்ஷன் இருக்கானா சூணாகர்ணன் பேரு குபேரனுடைய தூதன் அவன் பூலோகத்துல ஒருத்தனோடு காட்டுல கொண்டு வச்சிருக்கானா அந்த எச்சனை அங்க ஒரு முப்பது நாற்பது மைலுக்கு ஜனங்கள் அந்த இடத்துக்கு போறதே இல்லையா போனா உடனே பைத்தியம் பித்து பிசாசி அது மாதிரி பிடிக்கும் கொடுமா விசர்ஜயதி தத்வனம் அந்த எச்சனத்துல பயந்துண்டு ஜனங்கள் அந்த பொக்கமே போவதில்லையா இவள் அங்கு போய் தபசு பண்ண ஆரம்பிச்சாளாம் சிகண்டி என்ன தைரியம்னா சாப்பிட்டா சாப்பிட்டமே எத்தனை நான் தான் துணிஞ்சு வந்துட்டோமேன்னு अनश्नानाबहुतिथम् स्नानाबहुतिथम् ശരീരഭുതശോഷയതി എത്രയോ മാസമായി ஷாப்டாமல் சரீரத்தை ரொம்ப சோஷமாக ஆக்கிண்டு சரீரத்தை கிருஷமா பண்ணிவிட்டாளாம் சிகண்டி ஆகாரமே இல்லை சரீரம் அப்படியே மூச்சுத்தான் உச்சிக்கிட்டு இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த யட்சன் அங்கிருந்து வந்தார் காட்டுல நித்தியமான காட்டுல தனியா உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கே கருணை வந்துட்டான் ரொம்பதே வந்துட்டான் ஸ்தூணன் பேரவனுக்கு அவனுக்கு ஸ்தூணாகர்ணன் பேரவனுக்கு அந்த எச்சனுக்கு அவன் அங்கே இருந்து ரொம்ப கருணையுடன் கூட இந்த பெண்ணை பார்த்து காட்டானான் எச்சனானவன் किमर्थोऽयम् तवार्थोऽयम् तवारम्भः करिष्ये ब्रूहि करिष्ये ब्रूहि माचिरम् என்னதுக்கு இந்த தபசு பண்றேன் சுருக்க சொல்லு நான் உனக்கு ஒத்தாசம் பண்றேன் பண்றேன் நானாம் யட்சன் அசக்கியமே உடனே அவன் பார்த்தாலும் நீ என்னத்துக்கு இதெல்லாம் கேட்கிறேன் உன்னால என் தபசுக்கு உதவி பண்ண முடியாது திரும்ப திரும்ப சொன்னாலாம் உன்னால முடியாது முடியாது நாளாம் இவள் அவனை எச்சனை என்னை யார் நினைச்சே ஒரு ஆள் நினைக்காதே நான் தனேஸ்வரஸ்யானுச்சராஹரதோஸ்மி நிருபாத்மஜே நான் குபேமுடி தூதன் நான் பரதனாயிட்டேன் பிரசன்னாயிட்டேன் நீ கட்டவரெல்லாம் கொடுக்கிறேன் அதே ராஜகுமாரி அதே யமபிதேவிவட்சிதம் கொடுக்க கூடாதா இருந்தா கூட நான் கொடுத்துறேன் உன் மனசுல என்ன இருக்கோ அதை கெடுனானாம் எட்டன் அந்த சிகண்டிங்கிற பெண்ணை பார்த்து காட்டானாம் இப்படி அவ சரிப்படுத்தி வச்சிருந்த அவன உடனே தன்னுடைய வரண சொன்னாரா என்ன சொல்லால் ததஸ்டிகண்டீதம் நர்வம் சர்வம் அகிலே அகிலே நன்யவேதயதி இந்த கதையெல்லாம் சொன்னாளா கீழ்கதை முழுக்க இப்ப நான் எத்தனை நாள் சொல்லுவேன்னா இத்தனை கதையெல்லாம் சொல்லி எங்க அப்பா ஒரு பெண்ண வேற என கல்யாணம் பண்ணி விட்டார் அந்த பெண்ணுடைய தோப்பன் சண்டைக்கு வர சைன்யத்தை கூட்டி விட்டான் எங்க அப்பா இப்படியும் உள்ள போத போக்கிட்டு இருக்க அதனால நான் இவனை தியாகம் பண்ணி பண்ணணும்னு வந்திருக்கேன் அவன் மறுபடியும் ஒரே ஒரு தடவை பரீட்சை பண்ண போறேன் இந்த பரீட்சையில உன் பொன் பொண்ணா இருந்துட்டா உன்னை தொலைச்சு விடுவேன் உன்னையும் பொண்ணையும் சம்சாரத்தையும் சொல்லியிருக்கான் இந்த பரீட்சைக்கு நான் விட வேண்டாம் ஓடி வந்துட்டேன் நானாம் அபுத்ரோ மே பிதாயச்சிதான்னாசமேஷ்யதி எங்க அப்பாக்கு ஒரு குழந்தை கிடையாது சீக்கிரத்துல நசிச்சு போட போறார் இந்த வயத்திரச்சல நாங்க போய் பார்ப்பானே அதுக்காக நான் இப்படி வந்துட்டேன் நாளாம் சிகண்டி பவேயம் புருஷோ யக்ஷே பவேயம் புருஷோ யக்ஷே காட்டாளாம் அப்போ நீ அனுகிரகம் பண்றதா இருந்தா என்ன புருஷனா பண்ண முடியுமா நீ புருஷனா பண்ணிவிட்டியானா எனக்கு க்ஷேமம் உண்டாயிடும் சொன்னாலாம் சிகண்டி பவேயம் புருஷோ புத்திரசாதா தனிந்திதா புருஷனாயினம் நம்முடைய பிரசாதத்தினாலே அப்படி உன்னால பண்ண முடியுமான்னு காட்டாளாம் சிகண்டி ஸ்ரீலிங்கம் தாரயிஷ்யாமி உடனே பார்த்தானவன் இப்படி கேட்டுக்கிட்டே இதுவா நான் என்னமோ கேட்க போறேன்னு நினைச்சேனே அவன் உடனே பார்த்தான் நான் உனக்கு அனுகிரகம் பண்ண முடியாது ஒண்ணு பண்ணலாம் நான் என்னன்னா உன்னுடைய ஸ்ரீலிங்கத்தை நான் வாங்கிக்கிண்டு என்னுடைய புனித்தத்தை உனக்கு கொடுக்கலாம் ஆனா நீ பிரமாணமா கொஞ்ச நாள்ல திரிந்து கொண்டு கொடுத்து மாத்தின்னு என்கிட்ட பிரமாணம் பண்ணி கையில் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டார் ஸ்ரீலிங்கம் தாரயிஷ்யாமி சவேதம் பார்த்தவேதம் பார்த்திவாத்மஜே நான் உன்னுடைய ஸ்ரீலிங்கத்தை நான் வாங்கிக்கிறேன் அவன் என்னுடைய புல்லிங்கத்தை தானே ஆனானி எல்லாம் கையும் கூடப்படாது சீக்கிரமா வந்து நம்ம திரும்பி திரும்பின்னு வரும்னு சொன்னாரா சிலவன் என்ன பண்ணுவோம் என்ன கடையில எங்களும் எனக்காக நான் சாமான் அட்டும் பூர்வம் போயாம ரயில் அவன் ஐநூறு ரூபாய் சரக்கு எடுத்து கூட்டம் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இவர் இருக்கார் நான் பணம் கொண்டு வரேன்னா யாரோ போனவரை கூட்டம் எனக்கு வாங்கணும்னா உங்களை நீ பாத்துருக்கேன் மதுரையில தெரியுமா ஆமா இந்த ரெண்டு இந்த கடையில உட்கார்ந்து இருக்காருன்னா என்னவோ தனக்கு என்னமோ பண்ண போறாருன்னு கடையில பாத்துக்கிட்டா அன்னூறாயிரம் ரூபாய்க்கு மெட்ராஸ்ல சாமான வாங்கினா அழகா மயில் ஏறி போட்டான்னு பேசாம எங்க போனானே தெரியல இவர் கடையில பாட்டிருக்காரு இவரை உள்ள உள்ளாடைக்கணும் இவர் என்ன பண்ணுவார் மதுரையில பாத்தீங்கன்னா ஏன் பாத்தீங்கன்னு சொல்லியிருக்கணும் இது உண்மையா தலையாட்டி விட்டு அவன் சொன்னதை கடையிலேயே உட்காந்துக்கிட்டு போட்டா அறுநூறு அறுநூறு ரூபாய் சரக்கு வாங்கிட்டு பட்டதுல என்ன நம்ம மெட்ராஸ்ல நடக்கிற திருட்டு இருக்கு அது என்னதுன்னு புரியாதுன்னு நேற்றுக்கு பண்ணா போல இன்னைக்கு பண்ண மாட்டான்னு ஏதோ முந்தானா பண்ணியிருக்கான் அது மாதிரி இன்னைக்கு பண்றான்னு நினைக்க முடியாது அது என்னமா தான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறானோ தெரியல அப்படி அப்படி திருட்டு விடுவோன்னு ஸ்ரீலிங்கம் தாரயிஷ்யாமி அதிக நாள் கூட இல்லை என்ன பரீட்சை பண்ணுவனுங்க இருந்து வந்து பரீட்சை பண்ண போது நான் புருகன் இருந்தா அப்புறம் நான் உடனே ஊர்ல இருந்து கொடுத்துட்டு நான் மறுபடியும் பொம்மலாட்டியா போடுவேன் பாதகம் இல்லைன்னு நானே அவளுடைய ஸ்ரீலிங்கத்தை தான் தரிச்சு தன்னுடைய புல்லிங்கத்தை கொடுத்தான் புல்லிங்கத்தை கொடுத்தா அந்த யட்சனுடைய அனுகிரகத்தினாலே ஒரே காந்தி திவ்ய தேஜஸ் அபாரமான புத்தி நல்ல பராக்கிரமம் நல்ல லட்சணம் இதெல்லாம் வந்துச்சு இவனுக்கு சிகண்டிக்கு ஸ்ரீத்துவம் போயிடுச்சு புருஷ்டம் வந்தத்திலையும் அசட்டு போயலா இல்லைன்னு நல்ல தேஜஸ்வி புத்தி பலம் சௌரியம் வீரியம் சாந்தி எல்லாம் வந்துடுது இவனுக்கு சிகண்டிக்கு பரம சந்தோஷத்தோட அங்கேருந்து புறப்பட்டு வந்தான் இவன் கேட்டா அப்பாவும் அம்மாவும் திருபதனும் திருபதனுடைய பத்னியும் நடந்ததெல்லாம் சொன்னாள் அப்ப திருபதன் பத்னியோட கூட ரெண்டு பேரும் சொல்லிண்டாடா பரமேஸ்வரன் தபசு பண்ணிட பரமேஸ்வரன் ஸ்திரீயா இருந்து புருஷனா ஆயிடுவன் இதை திருப்பி கேட்காதேன்னு சொல்லிட்டு போனாலே ஈஸ்வர வாக்கு பொய்யா போகுமான்னு ரெண்டு பேர்களும் மகேஸ்வரவச்சதா பரமேஸ்வரனுடைய வார்த்தையை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டாளாம் துருபதனும் துருபதனுடைய பத்னியும் என்ன பண்ணினாள் தூசன் இங்கே நினைச்சாளாம் துருபதன் என் பொண்ணம் என் பொன் பொண்ணு சொல்றேனே என் பிள்ளையே பரீட்சை பண்ணி பாருங்கன்னு அவன் இதெல்லாம் போய் விட்டான் இனிமே பரீட்சைக்கே இடம் இல்ல நான் சண்டைதான் போட போறேன்னு அங்கிருந்து யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டான் தூதம் பிரம்மவிதாம்பரம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது நல்ல யோகியாலோத்தர் அனுபவம் யாரையாவது அயோக்கியம் நினைச்சா அங்க ஒன்று சொல்லிடுவோம் இங்க ஒன்று ஒன்று சொல்லிவிடுவோம் அதுக்காக நல்ல பிரம்மத்துக்களான பிராமணர் அனுப்பணும் அவ போய் சரியா போய் சொல்லணும் இங்க சொன்னதுக்கு மேல அதிக போய் சொல்லாமலும் குறைச்சு சொல்லாமலும் கூட குறைச்சு சொல்லிட்டா போயிடும் பேச அதுக்காக தூதம் பிரம்மவிதாம் மரம் நல்ல பிரம்மவித்தானோ விஜானியை தசாரணாதிபதி துருபதனுக்கு அனுப்பிச்சாராம் யுத்தத்துக்கு தயாராயிருந்த மகம் பண்ணிவிட போறேன்னு சொல்லி அனுப்பிச்சாராம் நிச்சயமாய் நீ பண்ணின தப்புனுடைய பலனை அடங்கிவிட போறேன்னு ஒரு பிரம்மவித்தான ஜானி இடத்துல சொல்லி அனுப்பிச்சாராம் தசாரணாதிபதி தஸ்மை தஸ்மை பாஞ்சாலகோ ராஜா காமர்ஜஞ்ச சுசத்கிருதம் திவ்யமான மதுபர்க்கம் பீதாம்பரங்கள் எல்லாம் கொடுத்தாளாம் இந்த பிராமணனுக்கு அவர் வாங்க மாட்டேன்னு விட்டாராம் கடினமா சொன்னாலாம் அந்த பெற்றுக்கொள்ளாமல் அந்த பிராமணன் ஹிரண்யவர்மனே தூதம் உன் யுத்தம் தான் பண்ண போறான் உன்னோட ஹிரண்யவர்மா அவன் உன்னோட கூட சந்தி பண்ணிக்க போறது இல்லைன்னு அந்த பிராமணன் சொல்லிவிட்டாராம் வந்தவர் உடனே பார்த்தான் திருபதன் நல்ல பிரம்மவித்தான ஒரு ஜானி இவன் இங்கே நினைச்சான் தபஸ்வியான ஒரு பிராமணனை திருப்பதல் இரண்யவர்மா தனிச்சா எல்லையிலேயே வந்து உட்காந்துருக்கான் சைன்யங்களோட தூதம் பிராமணம் வேதபாரகம் வேதபாரகனான ஒரு பிராமணனாலிச்சாராம் திருபதன் ஆகம கிரியதாம் என்ன சொன்னார் கடைசி தடவையா அவங்களை வச்சுக்கிட்டு சொன்னார் நீங்க வந்து பரீட்சை இப்ப பண்ணி பண்ணுவோம் இப்ப பண்ணி பொண்ணா இருந்தா இப்பவே யுத்தத்துக்கு இன்னைக்கே ஆரம்பிச்சு ஆகம அவன் ஸ்திரீ இல்லே நீங்க நன்னா இப்ப வந்து பரீட்சை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரா ஒரு பிராமண இடத்துல ஒரு பிராமணன் வந்து சொன்ன உடனே என்னமோ இப்பவே சொல்றானே இன்னைக்கே பரீட்சை பண்ணி இன்னைக்கே சண்டைக்கு ஆரம்பிங்கோ ஸ்திரீயா இருந்தா கேங்கிறானே இதை கடைசியில தான் பார்த்து விடுவேன்னு மந்திரிகளும் சொன்னாள் உடனே திவ்ய ரூபோதிகளான யுவதிகளான ஸ்திரீகளை எல்லாம் பரீட்சைக்காக அனுச்சாளாம் சம்பிரேஷயாமாண்டினம் ஸ்ரீகண்டினம் ஸ்ரீ புமான் வேதி வேத்தும் ஸ்ரீகண்டியை ஸ்ரீயா புருஷனா என்று பரீட்சை பண்ணுவதற்காக சம்பிரேஷயாமாச சுச்சாரு லட்சணம் உள்ள யோதிகளான ஸ்திரீகள் அனுச்சாளாம் சம்பந்தினாசமாகம் வந்து பரீட்சிச்சாள் பரீட்சிச்சுட்டு நல்ல சரியான புருஷன் வந்து செஞ்சாள் நல்ல யுவா புருஷன் போய் சொன்னாராம் இந்த ஸ்திரீகள்லாம் உடனே ஹிரண்யவர்மா வந்து மன்னிப்பு கேட்டானா நான் தவறி போட்டேன் எங்கிறான் அவனும் தவறு இல்லை இவன் எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கான் திருபதன் அவன் தவறி போட்டேனாகம் எங்கேருந்து மன்னிப்பு வந்து காட்டானாம் திருபதனை சம்பந்தினாசமாகம் சம்பந்தினாசமாகம் கிருஷ்ணோவா சமுவாசோவா சமுவாசியோட பரம சந்தோஷமாய் வாக்குல வந்து சேர்ந்து இங்க ராஜாங்கத்துல ஒரு பெரிய விருந்து இருந்து சந்தோஷப்பட்டார் ஏராளமான ஸ்வர்ணங்களையும் ரத்னங்களையும் மாப்பிள்ளையான சிகண்டிக்கு கொடுத்தாராம் நிறையா சீரெல்லாம் கொடுத்தாராம் சிகண்டிக்கு ஏன்னா கீழே ஆடி ஆறாம் மாசம் எல்லாம் விட்டு போச்சு சண்டையில அதெல்லாத்தையும் ஒரேடியா கொடுத்தாராம் சிகண்டினே शिखण्डिने च मुदितः शिखण्डिने च मुदितः प्रादाद्वित्तम् जने प्रादाद्वित्तम् जनेश्वरः हस्तिनोऽश्वांश्च गाहस्ति हस्तिनोऽश्वांश्च गाश्चैव दास्योऽथ बहुला ஆஸ்யோத பகுலா ஸ்திரியா பகுலாஸ்ததா ஏராளமான யானைகள் குதிரைகள் ஒட்டகைகள் கோக்கள் பசுமாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இதெல்லாம் நிறைய கொடுத்தாலாம் மாப்பிளைக்கு ஹிரண்யவர்மா ரொம்ப சந்தோஷத்தடைஞ்சு அடைஞ்சு உடனே பரப்பு போனாலாம் ஊருக்கும் இளைஞர்மா பரப்பு போறவங்க பொண்ண தனியா கூப்பிட்டானா ரொம்ப கோச்சுக்கிட்டானா இப்படி அஷடா போட்டியே புருஷனை பொண்ணு சொல்லி ஊரை கூட்டிட்டியே பக்திதாக பக்த पूजितश्च பூஜிதஸ்ச प्रतीययौ பிரதியயௌ நிர்பக்ஷதனயாம் கில. ரொம்ப தன் பொண்ணை கூப்பிட்டு கோச்சுனானாம் இப்படி அஷடா அசட்சனமா சொல்லிவிட்டியே அவனை பொண்ணு சொல்லிவிட்டியே அவன் ஸ்திரீயே இது கூப்பிட்டு கோச்சுனாளா அவன் என்ன பண்ணுவா அவன் என்னத்தை கண்டா அவன் கோச்சுக்கிறா பேசாம இருக்கா அவ பொண்ணு இவன் ஏது பரப்பு போட்டான் பொண்ணு இடத்துல இனிமே அப்படிலாம் சொல்லாதே கொண்டு பூமி சண்டையை கொண்டு விட்டு மனஸ்தாபத்தை கொண்டு விட்டுட்டே இன்னும் அப்படியே அவனையும் சமாதானம் பண்ணி கோவிச்சு விட்டு பரப்பு ஊருக்கு போனான் कस्यचित्त्वथकालस्य இங்க இந்த கதை எப்படி இருந்துருக்கு அங்க என்னாச்சு அந்த கதை அவன் செய்தி என்ன அவன் ஆயிட்டான் அவன் எட்சன் ஸ்தூலா எட்சன் அவன் பொம்முண்டாட்டி ஆயிட்டான் அவாத்து குபேரன் எக்கலோகத்திலிருந்து திவ்யமான பல்லக்கிலே அப்படி பூலோகத்துக்கு வந்தானாம் வந்தா அவனுடைய ஆள் அந்த ஸ்தூனா இருக்கான் இந்த பூலோகத்துல தன் ஆளை வச்சிருக்கானோ அங்கிருந்து ஒரு ஒரு தேசத்துக்கும் ஆட்களை வைக்கிறா பாருங்க அது மாதிரி ஸ்தூனா எத்தனைக்க குபேரன் இங்க வச்சிருக்கானாம் கசிய சித்வபகாலஸ்ய குபேரோ தரவாகனா அவன் அங்கிருந்து ஏராளமான சைன்யங்களுடன் பல்லக்கில் வந்து சூடாயற்றனுடைய வீட்டு வாசல்ல வந்து இறங்கினானாம் லோகயாத்திராம் பிரகு லோகயாத்திராம் பிரகு ஞானஸ்யாதாம் நிவேசனம் லோகயாத்திராம் பிரகுர்வாணஹ சூணஸ்யாதான் நிவேசனம் அப்படி உலகங்கள்லாம் சுத்திக்கிண்டு இந்த சூணாயத்தனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தானாம் உடனே வாசல்ல வந்தான் வந்தா இவன் பூர்ணகும்பம் வச்சு இவனை உபச்சரிக்கிற வழக்கம் சூணாயற்றன் அவன் என்ன இந்த பையன் உள்ளே இருந்துட்டே வெளியில வராம இருக்கானேன்னு குபேரம் பிரமாதமா கோபிச்சுள்ளானாம் இந்த மந்த புத்தியானவன் நான் முந்து வாசல்ல வந்து நிற்கிறது இவன் முன்னாடியே வந்து என்ன உபச்சாரம் பண்ணாமல் உள்ளே இருக்கானே என்ன காரணம்னு கேட்டானாம் குபேரன் கோபத்துடன் ஜீவனஸ்மரணம் உடனே இங்க இருக்கிற வேலைக்காரெல்லாம் சொன்னாளா இது மாதிரி யாரோ தபஸ் பண்றவாளை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து போய் பச்சாத்தாபத்துடன் கேட்க அவளிடத்துல தன்னுடைய புருஷத்தை கொடுத்துட்டு அவளுடைய ஸ்திரீத்துவத்தையும் வாங்கிட்டு இருக்கான் அதனால ஸ்திரீயா இருக்கான் உங்களை பார்க்க வெட்கப்பட்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கான் நாளாம் சௌரீட ஸ்ரீ சரூபவானி நோபசத்பதி தேனாசு சௌரீட ஸ்ரீ சரூபவானி शिखण्डिनि हते दक्षाः संरूपम् प्रतिपद्यते உடனே பார்த்தால் கூப்பிடுனார் அங்கிருந்து ஸ்ரீ ரூபத்தோட வந்து வைக்கப்பட்டு வந்து வந்து நமஸ்காரம் பண்ணார் உடனே பரமகோபம் வந்து தூக்குபேரனுக்கு நீ என்னமா என்னுடைய வேலைக்காரன் நீ ஸ்திரீத்துவத்தடங்கி இங்கே இருந்தேன் அவனோடத்துல மதிப்பு வருமா நீ என்னமா அப்படி பண்ணினேன் நீ அக்காரியம் பண்ணிவிட்டே இல்ல சுருக்க தந்துடுவேன்னு சொல்லியிருக்கான் அவன் அவனுடைய வம்சத்தை அவன் தந்தூட போறான் தந்தூட போறான்னு சொன்னான் நீ இப்படி பண்ணினத்தினாலே அந்த சிகண்டி சார மட்டும் பும்சத்தை உனக்கு கொடுக்கப்படாது நீ ஸ்திரீயாவே இருக்கணும்னு சபிச்சு விட்டானவன் அவன் சாரமிட்டு நீ ஸ்திரீயாவே இருக்கணும் அவன் கொடுத்தா கூட நீ வாங்கிக்கப்படாது அது பறிக்கப்படாது உனக்கு குபேரன் செபிச்சு விட்டானாம் உனக்கு மறுபடியும் பும்ஸ்துவம் வரும் அது பர்யந்தம் உனக்கு வரப்படாதுன்னு சபிச்சு விட்டானாம் குபேரன் சிகந்தி நிஹதே ஸ்வம்ரூபம் பிரதிபக்ஷே பூர்ணம் விட்டு குபேரம் பரவு போட்டார் இவன் என்ன பண்ணினான் சிகண்டி கொஞ்ச காலமாச்சு தன் பத்னி தன் மாமனார் மன்னாருக்கெல்லாம் புள்ளேன்னு தன்னை இவன் தெரியப்படுத்திவிட்டு அந்த சொன்னபடி கொஞ்ச காலமானவுடனே அங்கேருந்து பரப்பு விட்டான் தன்னுடைய புருஷத்தை கொடுத்து ஸ்திரீத்துவத்தை வாங்கிக்கிறதுக்காக அங்கேருந்து வந்தார் സമയേചാഗമത്തൂർണം ശിഖണ്ഡീതം ക്ഷപീതം ക്ഷപാചരം ൂണായപ്പൻ എന്താ കാട്ടിലിരിക്കാനോ അന്തടത്തേക്ക് അങ്കേന്ന് ശിഖണ്ഡി വന്താനാം ഉടനെ ചൂണായപ്പനെ കൂട്ടി എൻ പുംസ്വത്തെ വാങ്ങിക്കോ സ്ത്രീത്വത്തെ കൂടുതൽ കേട്ടാനാം ഇവൻ அவன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டானா ஸ்தூலாயிட்டம் இது மாதிரி சொல்லிட்டு போனவாளே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ல முடையன்னு சொல்லி அஞ்சு ரூபா பண்ணி தான் வாங்கி போடுவோம் சிலவன் நீங்க கவலைப்படாதீங்க சார் நாளைக்கு மணி மணியாறு மணிக்கு மறுவேலை பார்க்க போறேம்மா அப்புறம் மணியாடுறது ஒன்றும் பண்ணமா நம்ம ஏன் போடுவோம் சிலவன் முக்கியனா இருக்கணும் பண்ணிவிடுவான் அவன் வரமாட்டானோன்னு கூட சந்தேகப்பட்டு இருக்கான் சூனாயக்கம் இவன் அந்த சொன்னபடி வந்ததை பார்த்து பிரீத்தோஸ்மீதி புனப்புனாக திரும்ப திரும்ப சொன்னானாம் பூனாயிட்டன் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சுட்டேன் ராஜபுத்திரம் சிகண் ராஜபுத்திரம் சிகண்டியம் ஆர்ஜவேனாகதம் திருஷ்டா ராஜபுத்திரம் சிகண்டினம் நல்ல ருதி புத்தியுடன் கூட ராஜகுமாரனான சிகண்டி வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டானாம் ஸ்தூணாயன் இவன் என்ன பண்றான் உங்க ஸ்ரீத்துவத்தை குடுங்க குடுங்கன்னு இவன் காட்டானான் அவசரப்படாதேன்னு ஸ்தூணாயன் என்ன குபேரன் வந்தான் சில தினங்களுக்கு முன்பு இங்கே நான் உள்ள உட்கார்ந்து வைக்கப்பட்டிருந்தேன் உடனே கோபிச்சன் கூப்பிட்டு விஷயத்தை சொன்னேன் கோபிச்சுன்னு என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா சிகண்டிஷார மட்டும் அந்த புஷ்பத்தை கொண்டு கொடுத்தா கூட நீ வாங்கிக்கப்படாதுன்னு போட்டான் பலிக்காம போகணும் அவனேசி புருஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டான் ஆயினால நீங்க இருக்கிற மட்டும் பூசத்தை வச்சுட்டு நான் என் தலையில இருக்கு நான் ஸ்ரீயா இருக்கேன்னு இப்படி இருக்கேன் அவனுக்கு என்னமோ ஸ்ரீத்துவம் பிடிக்கலையோ என்னமோ தெரியல பாண்டாம் சொல்லிட்டு போட்டானவன் பார்த்திவாத்மஜாய் என்ன குபேரன் சபிச்சு போட்டான் ஸ்திரீயாவே இருக்கணும் ராஜன்மான்னு சபிச்சுட்டு போட்டான் ஆவரணம் அப்படி இருக்கணும் சொல்லிட்டு போட்டான் சரலோகான்யதாசுகம் அப்ப சொன்னாராம் ஸ்தூணாயட்சன் உங்க இஷ்டப்படி நீங்க பரப்பு பூர்ணிவன் சிகண்டி பார்த்து சொல்லி எல்லா லோகங்களையும் நீ புருஷனாக சஞ்சரிக்கின்ற க்ஷேமத்தாடே கடைசியில் உனக்கு காலமானதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இருந்தா நான் புருஷனா ஆயிக்கிறேன் யுமாம் கச்சேதானீம் யதா காம் யதா காமம் ததா லோகாம் யதா சுகம் இஷ்டமே தத்புராமன்யிஷ்டமே தத்புராமன்யே நசக்கியமதிவர்த்தித்தும் இது நான் ஜென்மாந்தரியமான கர்மா குபேரனுடைய சாபம் இப்படி வந்து தூணானாம் தூணாயற்றல் முதன் பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டானா அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை நானே நமக்கு தெரியலையா முதஞ்ச பரமாந்தவை இங்கிருந்து போய் அப்பாட்டையும் அம்மாட்டையும் போய் நடந்த விற்த்தாந்தத்தை சொன்னாய் மறுபடியும் பொம்மடாட்டியா வர போறான்னு நினைச்சுட்டு திருபதன் என்ன நீ புருஷனா இருந்துச்சே என்ன குபேரன் சபிச்சு விட்டானா நான் சாரமுட்டும் புருஷம் எங்கிட்ட தான் இருக்கணும்னு அவன் ஸ்தூலாயிடுச்சனே அதனால என்ன ஆத்து போச்சு ஸ்தூலாயிடுச்சனே சொல்லிவிட்டான்னு சொல்லி சொன்னாலாம் அப்போ துருபதனும் பத்னியும் அவனை சேர்ந்த பந்துக்களும் மந்திரிகளும் பட்ட சந்தோஷம் கணக்கு வழக்கு இல்லையா மறுபடியும் வசதியா வந்தா மறுபடியும் இன்னும் மறுபடியும் கண்டே பூச்சல் இது ஏதாவது நாள் கழிச்சாவது நடந்தாலும் தீரும் அப்படி எல்லாம் ஏதாவது வரும் இவன் நடுங்கிட்டு இருந்தாள் முதன் அப்ப என்ன பண்ணினான் திருபதன் நாள் இந்தி ஆபத்து வந்த போது தெய்வங்களை எப்படி பூஜிச்சானோ அதுக்கு மேலாக இப்ப பூஜை பண்ணினானாம் தெய்வங்களையும் வேத வித்துக்களான சாதுக்களையும் பூஜை பண்ணினானாம் द्विजातीर् द्विजातीन् देवताश्चि விஜாதீன் தேவதாச்சைவ चैत्यान्यथ சைத்யான்யத சதுஷ்பதா வேத வித்துக்களையும் சர்வ தேவதைகளையும் இன்னும் சில கிராம தெய்வங்களையும் எப்படி எப்படி பூஜிக்கணும் அது மாதிரி எல்லாம் பூஜை பண்ணினாலாம் திஜாதீனி தேவதாச்சைவ चैत्यान्यथ சைத்யான்யத சதுஷ்பதா குலதெய்வங்களையும் வேத வித்துக்களையும் சர்வ தெய்வங்களையும் எத்தனை ஆலயங்கள் உண்டோ அங்க எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணினானாம் மகாத்மாவான துருபதன் சிஷ்யார்ஷம் பிரததூதாத துரோணாய குருபுங்கவ இந்த தேவதா பிரசாதம் இத்தனை கஷமத்தையும் கொடுத்ததுமே தெய்வ பலம் இல்லைன்னா இது என்ன சாமான்யமான ஆபத்தா பெரிய பரமாபத்தி எப்படி எப்படி வந்து முடிஞ்சு பாருங்க தெய்வ பலம் இருந்தா இவனுடைய எத்தனங்கள் எல்லாம் தாண்டிக்கிட்டு அது கடைசியில் ஒரு விதமான கஷமத்தை கொண்டு கொடுத்துருங்க இதுதான் தெய்வத்தினுடைய ஒரு பெரிய உதவி அதைத்தான் துரியோதனுக்கு புரியவும் பீஷ்மர் இந்த சரித்திரத்தை போய் சொல்றார் எவனா கிட்ட இத்தனை பெரிய கதையை போய் பெரிய சரித்திரம் நம்ப பாக்கியான இந்த கதை